الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ولقد نصركم الله ببدر وأنتم أدلة واتقوا الله لعلكم تشكرون وقال النبي صلى الله عليه وسلم لغدوة في سبيل الله أو روحة خير مما تطلع عليه الشمس أو تغرب أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானஹு தாலாவிற்கே உரித்தாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தப தாபிஈன்கள் சுகதாக்கள் சாலிகின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு பதிரு போரும் உளவுத்துறையும் என்று ஒரு சில விஷயங்களை இந்த தலைப்பிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே உளவுத்துறை என்பது என்று துவக்கம் பெற்றது என்றைக்கு அரசாட்சி தோன்றியதோ அரசியல் வாழ்க்கை என்றைக்கு தோன்றியதோ அன்றைக்கே ஒற்றர்கள் உளவாளிகள் உழவ உலாவர ஆரம்பித்து விட்டார்கள் சில நாட்களில் ஓதி காட்டினார்கள் அலிஃப் லாம் ரா அலிஃப் என்றால் ஒன்று லாம் என்றால் முப்பது ரா என்றால் இருநூறு சிலர் சொன்னார்கள் முகம்மதே உம்முடைய மாக்கம் இருநூத்தி முப்பத்தி ஓரு வருடம்தான் இருக்கும் இன்னும் சில நாட்களில் வசனம் இறங்கியது நிறைய வந்துருச்சு பார்த்தாங்க இதற்கு எங்களால் விளக்கம் சொல்ல முடியாது ஆலம் அல்லாஹு ஆலம் முராதிகி பிதாலிக் அல்லாஹுவை தவிர உலகத்தில் இதற்கு அர்த்தம் சொல்வதற்கு இதனோடு உலகத்திலே யாரும் போட்டி போட முடியாது என்று எழுதுகிறான் என்றால் முகமது ரசூல்லா பயன்படுத்தி இருக்கிறான் புள்ளி உள்ள எழுத்துக்களை அலைஹி செல்லம் அங்கிருந்து மதினாவிற்கு ஹிஜரத்து செய்கிறார்கள் ஹிஜரத்து செய்கிற பொழுதுதான் உளவுத்துறை இருபக்கமும் சூடு பிடிக்கிறது மக்காவிலே பதிமூன்று ஆண்டுகள் இருக்கிற வரை எந்த பிரச்சனையுமே இல்லை மதுரமா நகரத்திற்கு பெருமானார் செல்லல்லாகோ அழிவு செல்லம் என்றவர்கள் ஹிஜரத்து செய்கிறார்கள் பதிமூன்று ஆண்டுகள் அவர்கள் பட்ட கஷ்டத்திற்கு பிறகு அல்லாஹுவினுடைய அனுமதியை பெற்று மதினாவிற்கு சென்ற வானபி சல்லல்லாஹு அழிவு செல்லத்தை சந்தோஷமாக வாழ விடக்கூடாது என்பது இந்த மக்கத்து குறைசுகளினுடைய திட்டம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே இருக்கிற பொழுது மதீனாவை தாண்டி ஷாமுக்கு சென்று வியாபாரம் செய்வார்கள் இந்த ஷாமுக்கு சென்று இந்த ஒரு எண்ணம் இருந்தது நாம் மதினாவை தாண்டித்தான் செல்லுகிறோம் அதனால் மதினாவில் இருக்கிற முஹாஜிர்களால் நமக்கு தொல்லைகள் ஏற்படலாம் ஏனென்றால் நாம் வீடுகளை பிடுங்கி விட்டு அனுப்பி இருக்கிறோம் அவர்களுக்கு பல தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம் அதனால் அவர்களால் நமக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்று எப்பொழுது வியாபாரம் செய்தாலும் வியாபாரிகள் தந்திரத்தோடு நடக்கிற பழக்கம் அன்றும் இருந்தது இன்றும் இருக்கிறது அதனால் வியாபார குழு செல்வதற்கு முன்னால் ஒரு உளவாளியை அனுப்புவார்கள் யார் எங்கே தங்கி இருக்கிறார்கள் பார்த்து தூது சொல்ல வேண்டும் என்று உளவாளியை அனுப்புவார்கள் உளவாளி சென்றதற்கு பிறகுதான் அதற்கு பிறகு வியாபார குழு செல்லும் இது பெருமானார் மதினாவிற்கு சென்ற ஆரம்ப காலத்திலிருந்தே நடக்கிறது இதற்கும் நிறைய வரலாறுகளை சான்றாக சொல்ல முடியும் பெருமானார் செல்லல்லா அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு சென்று ஆறாவது மாதம் கடல் பகுதியிலே ஹம்சார் அலி அல்லாஹு தாலா முப்பது பேர்களோடு பெருமானா செல்லல்லா ஒளிவச்சலத்தினுடைய தோழர்கள் தங்கி இருக்கிறார்கள் இவர்கள் உழவு பார்ப்பதற்காக தங்கி இருக்கிறார்கள் யார் வணிக கூட்டம் வருகிறார்கள் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அபூஜகிலின் தலைமையிலே சாமிலே வணிகத்தை ஏற்படுத்திக் கொண்டு வணிக கூட்டமாக அபூஜகிலின் தலைமையிலே வருகிறார்கள் இரண்டு பேர்களும் சந்திக்கிறார்கள் ஒருவருக்கொருவர் பேச்சுவார்த்தை முட்டுகிறது சண்டையாக மாறுகிறது போர்க்களம் நடக்க இருக்கிறது இந்த நேரத்திலே தான் மஜிதிபுன் அம்ரு என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவர் இரண்டு உடன்படிக்கையிலே சமாதான உடன்படிக்கையை செய்தார் போரை நிறுத்தினார் சண்டையை நிறுத்தினார் இரண்டு பேர்களையும் அனுப்பி செருப்பு விடு என்று ஒரு துவாவை செய்து விட்டார்கள் பெருமானார் தான் சொல்லி இருக்கிறார்களே இவர் துவா செய்தால் உடனே அங்கீகரிக்கப்படும் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் அதனால் அவர் நூறு வயதுக்கு மேலே வாழ்ந்தார் வருகிறது ஒரு துக்க செய்தி வருகிறது இவர்கள் கொண்டு சென்ற ஒட்டகைகளை இந்த குறைசிகள் கடத்தி விட்டார்கள் அப்ப அவன் எவ்வளவு பெரிய உளவாளியா இருப்பான் இவர்கள் வருகிறார்கள் வருகிற செய்தி வந்தவுடன் இவர்களுடைய ஒட்டகைகளை கடத்தி விட்டார்கள் இந்த செய்தியை பார்க்கிறார்கள் உடனே சாதர் அல்லாஹு அவர்களும் அவர்களும் ஒட்டகைகளை பிடித்து வருவதற்காக மீட்டி வருவதற்காக இவர்கள் புறப்படுகிறார்கள் ஆனால் சந்தேக கூட்டம் குறைசிகளுடைய கூட்டம் ஒன்று வருகிறது அம்ருல் ஹதரமியினுடைய தலைமை சன்னிதானத்திற்கு சென்றார்கள் பெருமானா செல்லல்லாஹ் அலிவச்சலத்தினுடைய முகத்தை சந்தோஷமாக பார்க்கவில்லை சந்தோஷமாக அப்துல்லாஹிபின் ஜாஷ் பார்க்கவில்லை கருத்த முகமாக பார்க்கிறார்கள் நபியே நாயகமே என்ன நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் செல்லல்லாஹு அலிவு செல்லம் சொன்னார்கள் உன்னை உளவு பார்க்க அனுப்பினால் நீ ஒருவரை கொலை செய்து விட்டு வந்திருக்கிறாயே கொலை செய்து விட்டு வந்திருக்கிறாயே அல்லாஹுவினுடைய தீர்ப்பு வருகிற வரை நீ எங்களோடு சேர முடியாது என்றார்கள் தன்னுடைய தோழரை பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி செல்லத்தின் மீது உயர்ந்த அன்பும் பாசமும் நேசமும் வைத்திருக்கிற அந்த தோழரை பார்த்து பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி செல்லவன் அவர்கள் சொன்னார்கள் தீர்ப்பு வருகிற வரை என்னோடு சேர முடியாது இந்த நேரத்திலே ஒட்டகைகளை பிடிப்பதற்காக சென்றார்களே சாதர் அலி அல்லாஹு தாலாவும் உத்மத்தி பின் ஹஸ்வான் அலி அல்லாவும் வரவில்லை பெருமானார் செல்லல்லா குறைசிகள் இடத்திலே ஆள் அனுப்பினார்கள் உடவாளிகளை அனுப்பினார்கள் ஒற்றர்களை அனுப்பினார்கள் அவர்களை கொடுத்தால் நான் கைது செய்து வைத்திருக்கிற இரண்டு பேர்களை தருகிறேன் ரெண்டு பேர்களுக்கு மத்தியிலே வாக்குவாதம் நடக்கிறது சாதரலி அல்லாஹு உத்தமத்தி மனு ஹஸ்வாவும் பரிசுத்தமாக திரும்பி வருகிறார்கள் இவர்கள் உடவாளிகளை அனுப்புகிறார்கள் அதற்கு பிறகு பெருமானார் செல்லல்லாஹு அலைவசலம் இவர் கொலை செய்ததற்காக அப்துல்லாஹி ஜஹர் அலி அல்லாஹு கொலை செய்ததற்காக வண்டி இவர்கள் தண்டத்தை கொடுக்கிறார்கள் வியத் என்று சொல்லுவார்கள் அரபியிலே அதற்குரிய கிரயத்தை பெருமானார் செல்லல்லாஹு ஒலிவசலம் அவர் செய்தது தவறுதான் நான் கொடுத்து விடுகிறேன் என்று கொடுக்கிறார்கள் இது ஒரு உக்கம் நடந்து கொண்டிருக்க அதற்கு பிறகு புவாத் அஸ்வா உஷைரா என்றெல்லாம் சின்ன சின்ன போர்கள் அவர்களுக்குள்ளே சண்டைகளாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த சண்டைகள் எல்லாம் முற்றி உளவுத்துறை இரண்டு பக்கமுமே கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் சாமுக்கு அபு சுபியானின் தலைமையிலே குழு சென்றிருக்கிறது ரமலான் மாதம் முதல் முதலிலே நோன்பு வைத்திருக்கிறார்கள் நபித்தோழர்கள் அபு சுபியானின் தலைமையிலே வியாபாரக்குழு சென்றிருக்க சாமியிலிருந்து ஏராளமான பொருட்களை வாங்கி வருகிறார்கள் பொதுவாகவே அபூசுபியானுடைய சுபியானுடைய வளமை ஒன்றிருக்கிறது அவர் உஷாரான மனிதர் அதோடு கொஞ்சம் கஞ்சர் அவர்களை நம்பி அரமுலகத்தில் இருக்கிற எல்லோருமே பொருள் கொடுத்தார்கள் மக்காவில் இருக்கிற எல்லோரு வீட்டிலேயும் அபூசுபியானுக்கு ஒரு பங்குண்டு எல்லா வீட்டினுடைய பணத்தை எடுத்து வியாபாரம் செய்வார் அபூசுபியான் நிறைய பொருட்களை வாங்கிக் கொண்டு வருகிற பொழுது பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி இரண்டு தோழர்களை அனுப்புகிறார்கள் அவரின் நிலையை பார்த்து வா என்று அனுப்புகிறார்கள் காரணம் அவர்களால் கொடுக்கப்பட்ட தொல்லைகள் ஏராளமாகிவிட்டது அல்லாஹ்வும் போர் செய்வதற்கு அனுமதி கொடுத்து விட்டான் இதற்கு மேல் தாங்குவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை நாயகமே நீங்கள் போரை துவங்குங்கள் நாயகமே என்று அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டான் அபூஜர்களுக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே நாயகத்தின் மீது ஒரு வெறுப்பு இருந்தது பொதுவாகவே பங்காளிகளுக்கு இயற்கையான ஒரு வெறுப்பு இருக்கும் மத்தவங்க சண்டையை கூட தீர்த்திடலாம் ஆனா அந்த பங்காளி சண்டையை தீர்க்கிறது இருக்கிறே ரொம்ப கஷ்டம் காரணம் மூதாதைய காரணம் காட்டுவான் எங்க அத்தாவோட அத்தாவோட அத்தா இருக்கிறாரே அந்த குடும்பத்தினுடைய தீதாரே ஆகாதுன்னு சொல்லி இருக்கிறார் சொல்லும் போதே பங்காளிகள் இவன் சொல்லுவான் ஆமா எங்க தாத்தாவோட தாத்தாவோட தாத்தாவும் அப்படித்தான் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார் அந்த தீதாரே ஆகாது அந்த இடத்துல நம்ம திருமணமும் முடிக்க கூடாது என்று சொல்லுவார்கள் அல்லவா இதை போன்று ஹாஷிமினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பெருமானார் செல்லல்லா அலைஹி வஸல்லம் மனாஃபினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அபூஜகில் போன்றவர்கள் ரெண்டு பேருமே காபாவுக்கு பணியாளர்கள் ஹாசிமும் பணியாளர் தான் அப்து மனாஃபும் பணியாளர் தான் இவர்கள் செய்வதை அவர்கள் செய்கிறார்கள் அவர்கள் செய்வதை இவர்கள் செய்கிறார்கள் ஆனால் பூஜையில் விட்டபாடில்லை எல்லோரையும் அழைக்கிறான் அதிலே ஹிலர் அலை இஸ்லாம் திருகி தூக்கி எறிகிறாங்க உடனே மூசா அலை இஸ்லாத்துக்கு ரத்தம்லாம் கொதிக்குது அல்லாஹ் குரான்ல சொல்றான் என்ன இப்படி செஞ்சிட்டீங்க ஒத்து வராதுன்னு சொன்னல திரும்பிய வர்ற சரி இனிமேல் நான் எதுவும் கேட்க மாட்டேன் அண்டார்டிகாவுக்குள்ளே செல்லுகிறார்கள் கடுமையான பசி ஊர்ல போய் ஒவ்வொருத்தட்டையா கேட்கிறாங்க என்னை விருந்துக்கு வச்சுக்கோங்க விருந்துக்கு வச்சுக்கோங்க ஒரு நாள் தங்கிக்கிறோம் ரெண்டு நாள் தங்கிக்கிறோம் ஒரு சோறு கொடுக்கல ஒரு வீடு இடிந்து விழுத போகிறது கடுமையான பசியில ஹிதர் அலை இஸ்லாம் வீட்டை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் மூசா கொஞ்சம் ஒத்துழைப்பு செய் ரெண்டு பேரும் கொத்தனாரா இருந்து கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு போலாம் அந்த வேலையெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க நம்மளால முடியாது சோறு கொடுக்காத ஊர்ல கொத்தனார் வேலை கொத்தனார் வேலை அவங்க எல்லாத்தையும் கொத்தணும் கொத்தனார் வேலைக்கு நான் வர மாட்டேன் போங்க என்று சொல்ல ஹிதர் அலி இஸ்லாம் சொன்னாங்களாம் அதா ஃபிராக்கு பைனி ஒபைனிக்கு இனிமேல் உங்க கூட எல்லாம் நான் சேர்ந்திருக்க முடியாது நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் அல்லவா மூணு சான்ஸ் கொடுத்தாச்சு காரணம் அந்த கப்பலை நான் ஓட்டை போட்டதற்கு காரணம் அந்த கப்பல் நல்ல கப்பலாக இருந்தால் அரசின் பிடித்துக் கொள்வான் என்பதற்காகத்தான் நான் ஓட்டை போட்டேன் ஒரு நபியாக இருக்கிற உண்மை அல்லாஹ் பாதுகாக்க மாட்டானா என்று ஹிதர் அலி சலாத் வசலாம் சொல்கிறார்கள் இரண்டாவது தலையை திருகிறதே காரணம் அவன் மட்டும் ஹயாத்தாக இருந்தால் அவனுடைய பெற்றோர்களையே அவன் காப்பிராக்கி விடுவான் அந்த பெற்றோர்களின் மூலமாக எழுபது நபிமார்களை பிறக்க வைக்க வேண்டும் என்பது அல்லாஹினுடைய நாட்டம் அதனால் தான் தலையை நான் திருவி இருந்தேன் என்று சொல்கிறார்கள் மூன்றாவதாக அந்த பூமிக்கு கீழே எத்தீமினுடைய சொத்து இருக்கிறது பொருள் பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அது விழுந்தால் எத்தீமினுடைய பொருளை யாராவது எடுத்துச் சென்று விடுவார்கள் அதனால் தான் அதை சரி செய்தேன் என்று மூசா சலாத்திற்கு ஹிதர் சலாத்து சலாம் அவர்கள் சொல்லுவார்கள் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் நீ முன் யோசனை செய்யாமல் இதை செய்திருக்கிறாயே இந்த மூன்று காரியத்தை அல்லாஹ் ஏன் நடத்தினான் தெரியுமா மூன்று காரியத்தை அல்லாஹ் செய்ததற்கு காரணம் என்ன தெரியுமா நீ சிறு குழந்தையாக இருக்கிற பொழுது உங்க அம்மா ஒரு பெட்டியில உன்னை செஞ்சு நகையில் நதியில் அனுப்புனாங்கல்ல உன்னை பாதுகாத்த அல்ல இந்த கப்பலை பாதுகாக்க மாட்டானா மூசா கொஞ்சம் முன் யோசனை செஞ்சிருக்கலாம் கொஞ்சம் யோசனை செஞ்சிருக்கலாம் கடந்த காலத்தை பற்றி நினைத்திருக்கலாம் இரண்டாவதாக மூசா உன் இனத்தை சார்ந்தவனும் பிதாவுனுடைய இனத்தை சார்ந்த கிபுத்தையும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள் உன் இனத்தை சார்ந்தவன் மூசா என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுகிற பொழுது இனத்திற்கு சார்பாக சென்று என்ன காரணம் என்று கூட கேட்காமல் மூசா மூசா ஒரு குத்து குத்தினார்கள் மல்யுத்த மாவீரர் மூசா சாதாரணமான ஆள் இல்ல ஒரே ஒரு பஞ்ச் பண்ணாங்க அவன் விழுந்து மூத்தா போயிட்டான் மூசா அவனை நீ கொலை செய்தாயே இது நியாயமா நீ கொலை செய்தால் மட்டும் நியாயம் ஹிஜர் கொலை செய்தால் மட்டும் தப்பா முன் யோசனை செய்யாமல் விட்டு விட்டாயே நீ மதியனுக்கு செல்லுகிற பொழுது இரண்டு பெண்மணிகள் ஓரமாக நின்றார்கள் தாய்க்குளங்களுக்கு இறங்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் நீர் அறிந்துவிட்டுத்தான் அதற்கு பிறகு ஒட்டகங்களுக்கு இந்த பெண்களுடைய ஆடுகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் நீர் கொடுப்பார்கள் ஆனால் நீங்கள் சென்று தூர்ந்து போன கிணற்றை நீங்கள் மூடியை அகற்றி அந்த கிணற்றினுடைய மூடிகளை அகற்றி அந்த தாய் குளங்களுக்கு நீங்கள் நீர் வட்டினீர்களே ஏதாவது காசை வாங்கிட்டு போட்டீங்களா அல்லது அந்த தாய் குளங்கள்ல சாப்பாடை வாங்கிட்டு போட்டீங்களா அன்னைக்கும் பசியா இருந்தீங்க பசியை பார்க்காமல் தாய் குளத்திற்கு உதவினீர்கள் நீங்க உதவுனது சரி நான் உதவுனது தப்பா கடந்த கால யோசனை இல்லாமல் செய்து விட்டீர்களே அப்ப முன் யோசனை வேண்டும் இரண்டாவது ஆலோசனையும் வேண்டும் ஆலோசனை இல்லாமல் செய்யப்படுகிற எந்த காரியமும் சரியானதாக செலுத்தவில்லை பெருமானார் செல்லல்லா உலக செலுத்திற்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறார் சாவிருக்கும் பில்லாம் எந்த விஷயமாக இருந்தாலும் நபியை நாயகமே நீங்கள் ஆலோசனை செய்து செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அப்ப ஆலோசனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செலம் முன் யோசனையும் ஆலோசனையும் அந்த சகாபாக்களிடத்திலே செய்து காட்டுகிறார்கள் ஆலோசனை செய்கிற பொழுதுதான் சகாபாக்கள் சொல்லுகிறார்கள் நபியே நாயகமே நீங்கள் என்ன நாடுகிறீர்களோ செய்யுங்கள் நாயகமே நாயகத்துக்கு இருந்தாலும் மனசு ஒவ்வவில்லை உன் அமர் அலி அல்லாஹு தாலா மட்டும்தான் எழுந்து சொன்னார்கள் ஆரம்பமாக நவீன நாயகமே நாங்கள் மூசா இஸ்லாத்தை கொண்டிருக்க மாட்டோம் மூசா அலை இஸ்லாம் போருக்கு போகும்போது போர் வரைக்கும் போனானா மூசா அலை இஸ்லாம் கவுமுகள் மாதிரி மோசமான கவுமு உலகத்துல யாருமே கிடையாது சஜிதா செஞ்சு அல்லாஹ்விடத்துல அழுங்கடா சஜிதா செய்யுங்கடா அல்லாஹ் உங்களை ஏற்றுக்கொள்வான் என்று சொல்ல சஜிதாவுக்கு போய் தலையை தூக்கி பார்த்தானுங்களேன் என்ன நடக்குதுன்னு எல்லாம் குரான்ல சொல்லுவான் கூலு ஹித்தா குரான் நல்லா சொல்லுகிறான் மூசா என்ன சொல்றாங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டா செய்வான் நாற்பது வருஷம் வீட்லயே உட்கார்ந்துகிட்டு எந்த வேலையுமே செய்யாம மண் செல்வாவை கொடுத்தான்ல சாப்பாடு நாற்பது வருஷம் வந்துச்சு பொறிச்ச கறி அருமையான ரொட்டி அற்புதமான இனிப்புகள் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டே மாறு செஞ்சான் இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை பார்த்ததே இல்லை மூசா அலி இஸ்லாத்தினுடைய கவுமுகள் சொன்னாங்க போர்க்கள வரைக்கும் போயிட்டு சொன்னானுங்களா நீங்க அல்லாவோட நபி தானே மூசா பார்த்து சொன்னானுங்களா அல்லாவோட நபி தானே ஆமா அல்லாவும் நீங்களும் போய் போர் செய்யுங்க நாங்க இங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் நாங்க இங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் அல்லா இருக்கான்ல கூட அவனுக்கு எல்லா ஆட்களும் இருக்கிறது அல்லவா அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து போராடுங்க நாங்கள் இங்கேயே அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னவர்கள் அந்த கோமுகள் மிக்தாதிபன் அமர் அலி அல்லாஹுத்தலா சொல்லுகிறார்கள் நபிய நாயகமே நாங்களெல்லாம் அப்படி சொல்ல மாட்டோம் நாயகமே எங்களுடைய உயிரில் எங்களுடைய உடலில் இறுதி மூச்சு இருக்கிற வரை நபிய நாயகமே உங்களுக்காக நாங்கள் போராடுவோம் நாயகமே நீங்கள் கிணத்திலே குதிக்க சொன்னால் கடலிலே குதிக்க சொன்னால் குதிக்க நாங்கள் தயார் என்கிறார்கள் சாதிபன் மாதர் அலி அல்லாஹுத்தாலா நீங்கள் மலையிலிருந்து விட சொல்லுகிறீர்களா விட தயார் என்கிறார்கள் சாதிபன் உமாதார் அலி அல்லாஹுத்தாலா ஹவுஸ் ஹசரஜனுடைய தலைவர்கள் எல்லாம் சொல்ல பெருமானாருக்கு மன ஆறுதல் ஏற்படுகிறது அந்த நேரத்திலே தான் பெருமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலிவ செல்லம் பேசுகிறார்கள் இந்த பேச்சு உடவாளிகள் கேட்கிறார்கள் பெருமானார் அன்சாரிகளோடு முஹாஜிர்களோடு பேசுகிறார்கள் இந்த பேச்சை அப்படியே உடவாளிகள் பதிவு செய்கிறார்கள் கேட்கிறார்கள் பெருமானார் என்ன பேசுகிறார்கள் ஜிஹாதை பற்றி ஒரு முன்னோட்ட பேச்சுவார்த்தை நசீகத் பெருமானார் நிகழ்த்துகிறார்கள் சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அறிவு செல்லும் நீங்கள் செல்லுகிற பொழுது பயன்படுத்துகிற அந்த குதிரைகள் இருக்கிறதே அந்த ஒட்டகங்கள் இருக்கிறது அதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா பெருமானார் கேட்டுவிட்டு சொன்னார்கள் அந்த ஒட்டகையினுடைய சிறப்பு குதிரையினுடைய சிறப்பு வல் தொழுதுவிட்டு அதுக்கும் மசிதும் நபவிகளே தொழுதால் ஒரு ரக்காத்துக்கு ஐம்பதாயிரம் மடங்கு நன்மைகள் இருக்கிறது ஆகவே தொழுதுவிட்டு என் நிறைவு வாகனத்தை பயன்படுத்த நான் சென்று விடுகிறேன் நாயகமே சென்று விடுகிறேன் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானா செல்லல்லாக அழிவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்துல்லா இவன் ரவாகா அப்துல்லா இவன் ரவாகா இங்கே நீ தங்குவதை விட போர்க்களத்திலே தங்குவதற்கிறதே அதுதான் சிறப்பானது போராளிகளோடு நீ இருப்பதிருக்கிறதே என்னோடு தொழுவதை விட சிறப்பானது என்று சொல்லிய அப்துல்லா இபின் ரவாகா கடைசியில் போர்க்களம் நடக்கிறது எல்லாம் சகிதாகிறார்கள் செய்தி அலி அல்லா ஷஹீதாகிறார்கள் அப்துல்லா ஜாஃபர் அலி அல்லா சகிதாகிறார்கள் அப்துல்லா முடிந்து கடைசியிலே பெருமானார் சல்லல்லா ஒளிவ செல்லம் சகாபாக்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது சொன்னார்கள் இப்பொழுது செய்து சஹீதாகி விட்டார்கள் எல்லாம் அப்துல்லா ரவாஹா சஹீதாகி விட்டார்கள் என்று பெருமானார் அழுது கொண்டே சொல்லிவிட்டு சென்றார்கள் அவர்களை கட்டலிலே வைத்து மலக்குகள் தூக்கிக் கொண்டு செல்கிறார்கள் ஆனால் அப்துல்லாஹிபின் ரவாஹாவினுடைய கால் மட்டும் கட்டில் கால் மட்டும் கொஞ்சம் உடைந்திருக்கிறது உடைந்திருக்கிறது என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது அவர் எல்லோரோடும் சேர்ந்து செல்லாமல் தனியாக சென்றார் என்பதற்காக உடைந்து இருக்கிறது என்றார்கள் போர்க்களத்தினுடைய பகல் இரவின் ஆற்றல் என்ன பெருமானார் இதை சமுதாயத்திற்கு விளக்குகிறார்கள் போர்க்களத்திலே செய்கிற அமல்கள் ஒரு மனிதன் போர்க்களத்திலே ஒரு நோன்பு வைத்தான் போர்க்களத்தில் இன்னைக்கு நம்மால் பள்ளிக்கூடத்தில் அது போர்க்களமாவே நினைக்கலாம் போல தெரியுது பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு நோன்பு வைக்கிறதுக்கு தயாரா இல்லை பன்னெண்டாவது படிக்குது புள்ள நோம்பு வச்சுட்டு அனுப்பலாமே என்று சொன்னா பசி தாங்காதான் பசி தாங்காது நம் சமுதாயத்தினுடைய நிலை எப்படியெல்லாம் சென்று கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்கள் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஒரு சகாபி நோன்பு இல்லாமல் இருந்தார்களா முன்னூத்தி பதிமூன்று பேர்கள் போர்க்களத்தை சந்திக்க இருக்கிறார்களே ஒருவர் நோன்பு இல்லாமல் இருந்தாரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வசலம் சொல்கிறார்கள் ஒரு நோன்பு வைத்தால் எழுபது ஆண்டுகள் ஜஹன்னம் உங்களை விட்டு தூரமாக்கப்படும் நரகம் உங்களை விட்டு தூரமாக்கப்படும் சொன்னார்கள் பெருமானார் ஒரே ஒரு ஆயத்து ஒரு மனிதன் ஓதுவானேயானால் போர்க்களத்திலே ஒரு ஆயத்து ஓதினால் ஆயிரம் ஆயத்துக்கள் ஓதிய நன்மையை வழங்கப்படும் ஒரு மனிதன் ஆயிரம் வசனங்களை போர்க்களத்திலே ஓதினால் ஆயிரம் வசனங்களை எடுத்து வச்சு சல்லு சல்லு நீட்டுறது இந்த தர்மம் அல்லாவுக்கு தேவையா பெருமானார் செல்லல்லா ஒளிவு செல்லும் சொன்னார்கள் வெறுமனே ஒருவர் ஒரு ரூபாய் தர்மம் செய்வாரேயானால் ஒன்றுக்கு பத்து அல்லாஹ் கொடுக்கிறான் போர்க்களத்திற்கு வராமல் ஒரு மனிதர் ஒரு ரூபாயை போருக்காக கொடுப்பாரேயானால் அல்லா ஜல்ல ஷானகுத்தாலா ஒன்றுக்கு எழுநூறை கொடுக்கிறார் போர்க்களத்துக்கு வராம வெறும் ஒரு ரூபா போருக்காக கொடுத்தால் ஒன்றுக்கு எழுநூறு அல்லாஹ் வழங்குகிறான் போர்க்களத்திற்கும் அவர் வந்து ஒரு ரூபாயை தானம் செய்வாரையானால் தர்மம் செய்வாரையானால் அவருக்கு அல்லா ஜல்ல கொடுத்தாளா ஒன்றுக்கு ஏழு லட்சம் கொடுக்கிறான் என்றார்கள் பெருமானார் உடனே அவருக்கு ரலியல்லா அல்லாஹு தாலா நாயகமே என்னிடத்தில் இருக்கிற அத்தனை பொருட்களையும் கொடுத்து விடுகிறேன் நாயகமே எனக்கு ஏழாயிரம் திருகம் என்னிடத்திலே இருக்கிறது நாயகமே என்னிடத்திலே பதிமூன்று ஒட்டகைகள் இருக்கிறது நாயகமே அத்தனையும் கொடுத்து விடுகிறேன் நாயகமே ஒண்ணுமே வேணாம் எனக்கு அல்லாஹ் ரசூல் இருந்தால் போதும் எவ்வளவு நன்மைகளை அன்றை கீட்டி இருப்பார்கள் என்பதை கொஞ்சம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் பேச பேச பெருமானாரினுடைய அனல் தெரிக்கிற வார்த்தைகளில் அற்புதமான வார்த்தைகளில் போருக்கான பொருட்கள் வந்து குவிகிறது பெருமானா செல்லல்லா ஒளிவசலம் அடுத்து ஒரு வார்த்தையை போடுகிறார்கள் ரெண்டு கண்கள் மட்டும் அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான கண் போருக்கு முன்னால் செய்கிற உபதேசம் இது பெருமானார் செல்லல்லா ஒளிவசலம் செய்கிற பதிலின் உபதேசங்கள் இது நீங்கள் வரலாறுகளை புரட்டி பாருங்கள் பெருமானார் சொல்லுகிறார்கள் ரெண்டு கண் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சகாபாக்கள் எல்லாம் எந்த கண் நாயகமே எல்லாத்துக்கும் ரெண்டு கண்ணு தானே இருக்கு எந்த கண் நாயகமே என்று கேட்க சொன்னார்கள் பெருமானார் செல்லல்லாஹ் பணிவசலம் ஐனும் பக்கத் மின் ஹஷியத்தில்லா அல்லாஹுவை பயந்து அழுகிறார்களே அந்த கண் அல்லாஹுவினுடைய பயத்திலே அழுகிற கண்களை அல்லாஹ் நன்கு பிரியப்படுகிறான் அந்த கண்கள் நரகத்திற்கு ஒருவாறு போகாது அதை போன்று ஐனும் சஹரத்ரி சபீலில்லா இரவிலே போர்க்களத்திலே விழித்த கண்கள் அல்லாஹ் அதையும் பிரியப்படுகிறான் இரவு போருக்காக வேண்டி எதிரிகள் வராமல் இருப்பதற்காக யார் விழித்து அந்த சமுதாயத்தை பாதுகாக்கிறார்களோ அந்த கண்ணையும் அல்லாஹ் பிரியப்படுகிறார் என்று சொல்ல பெருமானாரின் தோழர்கள் இதற்கு மேலா வேண்டும் பெருமானார் ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னார் செய்வதற்காக வேண்டி துடிக்கிற தோழர்கள் நாயகமே போர்க்களத்திலே இரவு பாதுகாக்கிற பணியை எனக்கு கொடுங்கள் எனக்கு கொடுங்கள் என்று துடிக்கிறார்கள் இதெல்லாம் உளவாளி பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இங்க நடக்கிற ஒவ்வொரு செய்தியையும் உளவாளி பார்த்துக் கொண்டிருக்கிறார் அடுத்து பெருமானார் செல்லல்லா ஒளிவசலம் சொன்னார்கள் மன் யார் ஒரே ஒரு அம்பு எறிகிறாரோ காணல்லாஹுலகு நூரன் யோமல் கியாமா நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் அவருக்கு பிரகாசத்தை வழங்குவான் அந்த பிரகாசம் இருக்கிறதே இவனை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று பெருமானார் செல்லல்லாஹ் ஒளிவு செல்லும் சொல்லுகிறார்கள் சொன்ன பத்தாடா எல்லாம் அம்புகளை தயார் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் நபி தோழர்கள் நம்ம வீட்டுல அம்பு இருக்குதா அங்க அம்பு இருக்கா இங்க அம்பு இருக்கிறதா என்று பெருமானார் சொல்லிவிட்டார்களே அடுத்து பெருமானார் செல்லல்லாஹு அலைவ செல்லம் என்றவர்கள் சொன்னார்கள் குல்லு அமலின் இல்லல் ஜிஹாது ஃபீ எல்லா அமல்களும் அவன் மௌத்தானதோடு முடிந்துவிடும் ஆனால் இவன் போர்க்களத்திற்கு செல்லுகிற அமல் இருக்கிறதே அது முடியவே முடியாதே அது வளர்ந்து கொண்டே இருக்கும் பெருமானார் மேராஜுக்கு சென்றார்கள் அல்லவா பார்த்துவிட்டு சொன்னார்களே அறுவடை செய்யப்படுகிறது உடனே வளர்ந்து விடுகிறது மீண்டும் அறுவடை செய்யப்படுகிறது உடனே வளர்ந்து விடுகிறது நாயகமே இது என்ன இப்படி வேக வேகமா வளர்கிறது என்கிற பொழுது இதுதான் முஜாஹிதீன்களுடைய அமல் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அல்லாஹ் நன்மைகளை வளர்த்துக் கொண்டே இருப்பான் கியாமத்து நாள் இருக்கிற வரை நன்மைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும் பதினீன்களே உங்களை பற்றி உலகம் பேசிக்கொண்டே இருக்கும் உங்களுக்காக வாக்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்ல பெருமானாரின் தோழர்கள் துடித்தெழுகிறார்கள் துடித்தெழுகிறார்கள் நாயகமே போருக்கான தருணமும் நேரமும் வராதா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உளவாளிக்கு ஒரு பக்கம் மயக்கம் நடுக்கம் வருகிறது இவர்களோடு போராடி எவன் மிஞ்சப் போகிறான் இப்பொழுதே துடித்து எழுகிறார்களே தன்னுடைய உயிரை கொடுத்து விட்டு பல வேர்கள் காப்பீர்களுடைய உயிரை எடுப்பதற்கு துடிக்கிறார்களே இவர்களுக்கு முன்னால் யார் நிற்க முடியும் பெருமானார் பேச்சு முடியவில்லை அடுத்து பெருமானார் செல்லல்லா ஒளிவு செல்லும் சொல்கிறார்கள் ஹுபாருல் முஜாஹிதீன் இந்த முஜாஹிதீன்களுடைய புழுதி உலகத்துல புழுதிக்கு ஆற்றல் என்ன ஆற்றல் இருக்கிறது பெருமானார் சொன்னார்கள் முஜாஹிதீன்களுடைய புழுதிகளுக்கும் நன்மை எழுதப்படும் குதிரைகள் கிழித்துக் கொண்டு வருகிற பொழுது எத்தனை துகள்கள் பறக்கிறதோ அத்தனை காலத்துல மாலிக்மன் அப்துல்லா அலி அல்லாஹு தாலா போருக்கு செல்கிற பொழுது ஒட்டகங்களை நடத்திக்கிட்டு போறாங்க அப்துல்லா இவங்க ஜாபிர் அலி அல்லாஹு தாலா கேட்கிறார்கள் ஏங்க ஒட்டகத்தை நடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறீங்க ஆமா பொழுது படப்பட எனக்கு நன்மைகள் கூடிக்கொண்டே இருக்கும் அல்லவா கூடிக்கொண்டே இருக்கும் அல்லவா அதனால் தான் நான் நடத்தி கூட்டிக் கொண்டு செல்கிறேன் என்று சொன்னார்களாம் அபா யசீத் சுல்தான் அபா யசீத் எழுபத்தி ரெண்டு போர்களை செய்தார் எழுபத்தி ரெண்டு போர்களுக்கும் புதிய ஆடையை அணிவார் அந்த ஆடைகளை அப்படியே வைத்துக் கொள்வார் அந்த ஆடைய இதையெல்லாம் பெருமானார் செல்லல்லா ஒளிவசலம் பேச அப்படியே கொண்டு போய் அபு சுஃபியான் இடத்திலே இந்த உளவாளி ஒப்படைக்கிறார் அபு சுஃபியான் நீங்கள் மட்டும் முகம்மதோடு முகம்மதினுடைய படையோடு போராடினால் ஒரு ஆள் உயிரோடு இருக்க முடியாது அபு சுஃபியானுக்கு கலக்கம் ஏற்பட்டு விட்டது வந்தவர் சொல்லுகிறார் மதினாவுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க பதிலுக்கு அருகிலே வந்து விட்டார்கள் வந்தவர் சொல்லுகிறார் வேண்டாம் வேண்டாம் இந்த முகம்மது முடிவெடுத்து விட்டால் நாம் முடித்து விடுவோம் வேண்டாம் புறப்பட்டு விடலாம் என்று சொல்ல ஆனாலும் கூட அந்த அபூஜகில் விட்டபாடில்லை அபூஜிகளினுடைய மரணம் தலைவர்களின் மரணம் அல்லாஹுவால் நியமிக்கப்பட்ட மரணம் அபூஜகில் இழுத்து வருகிறான் ஒரு இடம் தயார் செய்யப்படுகிறது அதிகம் உணவாளிகளை வைத்து தயார் செய்யப்படுகிறது அபூஜகிலினுடைய உணவாளிகள் அபூ சுஃபியான் போன்றவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் இந்த இடம்தான் தங்குவதற்கு ஏற்றமான இடம் சுகத்தை தருகிற இடம் இந்த இடத்திலே தங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி தங்க வைக்கப்படுகிறது பெருமானார் செல்லல்லாஹு அலைவு செல்லம் அதற்கு பிறகு நபித்தோழர்களை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் இவர்கள் இடத்திலே எல்லாம் உறுதியாக தங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நல்ல இடத்தை பிடித்து விட்டார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அழிவு செல்லம் அவர்கள் ஒரு கிணற்றுக்கு வருகிறார்கள் பதிலுக்கு அருகிலே இருக்கிற கிணற்றுக்கு வருகிறார்கள் அங்கே தங்கலாம் என்று சொல்லுகிற பொழுது ஹப்பா இப்னு முந்திர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சட்டென்று பெருமானாரிடத்திலே கேட்டார்கள் நாயகமே இது உங்களுடைய ஆலோசனையா அல்லது உங்களுடைய உத்தரவா அல்லாஹ் உத்தரவு என்றால் நான் பேசவில்லை ஆலோசனை என்றால் நாயகமே இந்த இடம் நமக்கு தகுதியானது அல்ல புறப்படலாம் வேறு இடத்தில் தங்கலாம் என் ஆலோசனை தான் என்கிறார்கள் அப்பா முந்திர் அலி அல்லாஹுத்தரா சொன்னார்கள் நாயகமே பதிலிலே ஏறத்தால் ஐந்து கிணறுகள் இருக்கிறது நாயகமே நாலு கிணத்தை மூடிடலாம் நாயகமே ஒரு கிணற்றுக்கு அருகிலே நாம் சென்று கடைசியில் இருக்கிற கிணற்றுக்கு அருகிலே சென்று நாம் தங்கிக் கொள்ளலாம் நாயகமே தண்ணீர் எடுப்பதற்கு அவர்கள் நம் கிணற்றுக்குத்தான் வர வேண்டும் நாயகமே பார்த்துக் கொள்ளலாம் நாயகமே நான்கு கிணறுகளுக்கு மூடுகிறார்கள் ஒரு கிணற்றினுடைய அருகிலே சகாபாக்கள் தங்கி இருக்கிறார்கள் அல்லா ஜில இவர்களுக்காக வேண்டி சிறு தூக்கத்தை கொடுத்து உற்சாகத்தை கொடுத்தான் மழையை கொடுத்தான் என்று நிறைய வரலாறுகள் இருக்கிறது ஆனாலும் கடைசியாக அவர்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது முதல் முதலாக அஸ்வத் என்பவன் சபதம் ஏற்றுக்கொண்டு வருகிறான் அஸ்வதி உடல் அசத் என்று சொல்லக்கூடியவன் சபதம் ஏற்று வருகிறான் நான் அந்த கிணற்றுக்கு சென்று யாருக்கும் தெரியாமல் தண்ணீர் எடுத்து வருவேன் என்னுடைய கூட்டத்தாருக்காக குறைசுகளுக்காக இல்லை என்றால் என்னுடைய உயிரை விட்டு விடுவேன் என்று புறப்படுகிறான் ரகசியமாக சென்று அந்த பதிலினுடைய கிணற்றை அடைகிற பொழுது அப்பாஸ் அலி அல்லாஹு தாலாவினுடைய அன்பு சகோதரர் ஹம்சா அலி அல்லாஹு தாலா நின்று கொண்டிருக்கிறார்கள் ஹம்சாவினுடைய கண்ணில் பட்டு தப்பிச்சு ஒருத்தனு போனதாக வரலாறு இல்லை ஹம்சார் அலி அல்லாஹு தலா ஒரு அம்பு எய்கிறார்கள் காலிலே பாய்கிறது அம்பு காலிலே பாய்ந்து ஆனாலும் அந்த அரபுகளுக்கு இயற்கையிலேயே குள வெறி இருந்தது குள வெறி இருந்தது நான் தண்ணீர் எடுக்காமல் செல்ல மாட்டேன் என்று தவழ்ந்து தவழ்ந்து செல்லுகிறான் இரண்டாவது அம்பு அவருடைய நெஞ்சிலே பாய்கிறது முதலில் முதலிலே பதில் நடப்பதற்கு முன்பதாகவே பதிலின் இடத்திலே கொல்லப்பட்ட முதல் நபர் இவன் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் உணவாளிகளாக அலி ரலியல்லாஹு தஆலா சாத் ரலியல்லாஹு அவாம் ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு தஆலா மூன்று பேர்களையும் அனுப்பி வைக்கிறார்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க எத்தனை ஆளுகள் இருக்கிறாங்க எப்படி இருக்கிறார்கள் என்று பெருமானாருக்கு தெரியாது உணவாளிகளை அனுப்பி வைக்க ரெண்டு சின்ன பசங்க அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க தண்ணீருக்காக அழைகிறார்கள் ரெண்டு பேரும் பக்குவமா தூக்கிட்டு வந்துட்டாங்க பொதுவாகவே சிறுவர்களை பழிவாங்குகிற பழக்கம் பெருமானாருக்கும் பெருமானாரது தோழர்களுக்கும் கிடையாது பக்குவமாக அழைத்து வந்து அன்பு வார்த்தைகளால் எதிரிகளின் மகனோடு அல்லாவோடு அம்பு வார்த்தைகளால் பேசுகிறார்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க சொல்ல மாட்டேங்கிறான் நம்மள மாதிரி ஆள் போல தெரியுது நம்ம பசங்கள்ட்ட கேட்டு பாருங்க சொல்லவே மாட்டான் உங்க வீட்டுல எத்தனை பேரா இருக்கா அது எதுக்கு கேக்குறீங்க சென்சஸுக்கு வர்ற ஆள்கிட்ட அது எதுக்கு கேக்குறீங்க சென்சஸுக்கு வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கிறீங்க சென்சஸ் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல இப்ப மூணு வயசுலயே துஞ்சுகள் எல்லாம் முட்டி போனது அதை போன்று அவர்கள் மறுக்கிறார்கள் மறுக்கிறார்கள் அலிரலி அல்லாஹுத்தாலா தனக்கே உரிய வாணிகளை கேட்க துவங்கினார்கள் அதட்டி கேட்கிறார்கள் அலிரலி அல்லாஹுத்தாலா ஆனாலும் ஏற்றபாடில்லை பெருமானார் செல்லல்லாஹ் அலிவசலம் வருகிறார்கள் அன்பு வார்த்தைகளை போடுகிறார்கள் அன்பு பிள்ளைகளே அன்பு பிள்ளைகளே என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள் நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்களா உங்களுடைய அந்த கூட்டத்திலே என்று கேட்டார்கள் பெருமானார் சாப்பாட்டுக்கு மயங்காத ஆள் இன்னைக்கும் இல்ல அன்னைக்கும் இல்ல சாப்பாடு கொடுக்கிறாங்க விஷயத்தை பெருமானார் செல்லல்லா கொலைவ செல்லம் சிரித்துக் கொண்டு ஒரு ஒட்டகத்துல நூறு பேர் சாப்பிடலாம் பத்து ஒட்டகம் இருக்கிறாங்கன்னா வந்திருக்கிற பகவான்கள் எல்லாம் ஆயிரம் பேர் வந்திருக்கிறாங்கிறத பெருமானார் செல்லல்லா கொலைவ ரகசியமாக அந்த பையனிடத்திலிருந்து வார்த்தைகளை பிடுங்கி விடுகிறார்கள் ஆயிரம் பேர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை தெரிந்து கொண்டார்கள் ஹுமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அழிவு செல்ல என்றவர்கள் பதில் போர்க்களம் நடப்பதற்கு முன்பதாகவே தன்னுடைய தோடர்களை அழைத்து சென்று காட்டுகிறார்கள் இந்த இடம் நாளைக்கு அபூஜைகளுக்காக வேண்டி உள்ள இடம் இந்த இடம் முத்துபாவுக்காக வேண்டி உள்ள இடம் இந்த இடம் ஆத்மாவுக்காக உள்ள இடம் இந்த இடம் வலிதுக்காக உள்ள இடம் என்று பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலம் ஏறத்தாழ பதினைந்து தலைவர்களில் பதினாலு தலைவர்கள் வந்து விட்டார்கள் அபூல் ஹபி தவிர அந்த பதினாலு தலைவர்களுக்கும் பெருமானார் கோடு போட்டு காட்டி விட்டார்கள் இறப்பதற்கு முன்பதாகவே இவர் இப்படித்தான் இறப்பார் இந்த இடத்தில் தான் இறப்பார் என்று கோடு போட்டு காட்டிய பெருமை பெருமானாரை தவிர யாருக்கும் கிடையாது அது உமையா இந்த இடத்தில் தான் இறப்பான் என்று சொல்லுகிற பொழுது அந்த இடத்தை நோட் பண்ணிக்கிட்டாங்க பிலால் ரலி அல்லாஹு காரணம் சுமையல்லாவை கொடுமைப்படுத்தியவன் அடிமையாக வைத்து அந்த உமையா உமையா கொடுமைப்படுத்தியவன் இந்த இடத்துலதான் உமையா இறப்பான் என்று சொல்லுகிற பொழுது அங்கே ஒரு செடி இருக்கிறது அதுல போய் மறைந்து அமர்ந்து கொள்ளுகிறார்கள் விழா நலி எல்லாத்தால மவனே இன்னைக்கு நம்ம கையில தான் சாகணும் என்னை அவ்வளவு படாத பாடுபடுத்தினல்ல இந்த உமையாவுக்கு இயற்கையிலே வருவதற்கே ஒரு பயம் காரணம் பெருமானார் முன்னாடியே சொல்லிட்டாங்க அந்த செய்தி அவனுக்கு தெரிந்து விட்டது மனைவி இடத்திலே சென்று போய் கேட்பான் முகமது ஏதோ சொன்னாராம் போர்ல அது விரைவிலே மௌத்தா போவா என்று சொன்னாராம் மனைவி சொல்லிட்டா முகமது சொல்லியிருந்தா உண்மையாத்தான் இருக்கு நீ சீக்கிரம் போக போற என்று மனைவியும் ஆதரவல்லாத வார்த்தைகளை சொல்ல பயந்து கொண்டே விரைவு வாகனத்திலே வருகிறான் மறுநாள் விலால் அலி அல்லாஹுத்தாலா அங்கே நின்றிருந்தார்கள் கீழிருந்து ஒரு குத்து குத்தி மேல தூக்குனாங்க உமையா எந்த உமையா பிலாலை கொடுமைப்படுத்தினானோ அந்த உமையா பிலாலின் கையால் இறக்கிறான் என்பதுதான் வரலாறு பெருமானார் சல்லல்லாஹு அழிவ செல்லம் அவர்கள் எல்லா இடங்களையும் கோடு ஓட்டு காட்டி விடுகிறார்கள் அதற்கு பிறகு இப்பொழுதும் அபூசுபியானுக்கு செய்தி செல்கிறது அபூஜகளுக்கு செய்தி செல்கிறது வேண்டாம் இந்த முகம்மதோடு போரிட வேண்டாம் அதற்கு முன்பதாக வேண்டுமானால் ஒரு மல்யுத்தம் நடத்தி பார்க்கலாம் அந்த மல்யுத்தத்திலே யார் வெற்றி காணுகிறார்களோ அதற்கு பிறகு போரை முடிவு செய்யலாம் என்று ஒரு டிக்ளர் செய்கிறார்கள் ரெண்டு பேரும் மல்யுத்தத்திற்காக அதற்கு அபூசுபியான் சொன்னார் முன்பதாக மூன்று பேர்களை இறக்கிவிட்டு அவர்கள் சண்டைக்கு வரட்டும் அவர்களை வம்புக்கு இழுக்கலாம் நாம் வெற்றி கொண்டு விட்டால் போரை தொடங்கலாம் இல்லை என்றால் வேண்டாம் சரி அபு சுஃபியான் எப்ப பார்த்தாலும் மறுக்கிறாரு அவருடைய வார்த்தைக்கு இப்பயாவது மதிப்பு கொடுக்கலாம் என்று எண்ணி மூன்று பேர்கள் மல்யுத்தத்திற்காக உத்துமா ஷைபா வலிது தயாராகிறார்கள் இந்த மூன்று பேர்களையும் எதிர்ப்பதற்காக அன்சாரி தோழர்களில் இருந்து மூன்று பேர் வருகிறார்கள் உடனே இந்த குறைசிகளுக்கு அன்சாரிகளோடு நாங்க மோத தயாராக இல்லை எங்க ரத்தத்தோட தான் நாங்க போதுவோம் குறைசிகள் வர தயாரா குறைசிகள் வர தயாரா என்று ஏலமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குறைசிகள் வர தயாரா பொதுவாகவே இந்த மாதிரி ஏழ வார்த்தைகளை அழைக்கும் வார்த்தைகளை கேட்டால் அழிக்கு பிடிக்காது அழுகல் நாட்டை மட்டும் நீங்க போருக்கு தயாரான முடிஞ்சு அவன் இனிமேல் வாழ்றதுக்கே தயாராக மாட்டான் அந்த நிலையிலே கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள் அலி காரணம் அழியை பற்றி பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் அலியுன் கர்றார் கயிறு பர்றார் ஒரே ஒரு வார்த்தை அலியும் கர்றார் கயிறு பர்றார் அழி போர்க்களமாகட்டும் விவாதக்களமாகட்டும் அழி களத்திலே இறங்கிவிட்டால் புறமுதுகு என்பது அலியின் வரலாற்றிலேயே இல்லை அதில் அலி எல்லாம் குதிக்கிறாங்க ஹம்சா அலி அல்லாஹுத்தலா உபைதா மூன்று நேரம் குதித்தார்கள் வெற்றி கண்டார்கள் மல்யுத்தத்தை வென்றார்கள் மீண்டும் அவர்களுக்கு பயம் தொட்டிக் கொள்கிறது இதுதான் வரலாறு சொல்லுகிற பாடம் கடைசியில் அபூஜையில் இப்பை விட்ட பாடில்ல போயிடலாம்னு விடுறது இல்ல பொருட்களத்திற்காக வேண்டி தயாராகிறார்கள் பெருமானார் செல்லல்லாக அழிவு செல்ல மன்னவர்களும் அம்சார் அலி அல்லாஹு தலாங் மன்னவர்களும் அணியை சரி செய்கிறார்கள் அணியை சரி செய்கிற பொழுது சாதிபுனு மாதர் அலி அல்லாஹு தலா பெருமானாரை பார்த்து சொன்னார்கள் நாயகமே நீங்கள் அணிக்கு வர வேண்டாம் நாயகமே நாங்கள் எங்கள் உயிர் இருக்கிறவரை நாங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோம் நாயகமே என்று ஒரு கூடாரத்தை அடித்து பெருமானார் செல்லல்லாஹு அழிவு செல்லத்தை உள்ளே வைத்து பெருமானாருக்கு பாதுகாப்பாக அபுபக்கர் அலி அல்லாஹு தாலாவை அமர்த்தி அவுக்கு அலி அல்லாஹுவை பாதுகாப்புக்கு அனுப்புத்துகிறார்கள் இப்பொழுதுதான் பெருமானார் கூடாரத்திற்குள்ளே சென்று சைதாவிலே விழுந்து யா ஹையு யா கையோம் இதை இஸ்முல் ஆலம் என்று சிலர் சொல்லுகிறார்கள் இஸ்முல் ஆலம் இந்த துவாவை ஓதி நாம் என்ன கேட்டாலும் அல்லாஹ் அதை அங்கீகரிப்பான் காரணம் பெருமானார் செல்லல்லாஹு அலைவசனம் இக்கட்டான வேளையிலே பெருமானார் இந்த சமுதாயத்தை காப்பதற்காக பயன்படுத்திய வார்த்தை யா ஹையு யா கையும் பிரம்மத்திக்கா தகீஸ் என்பதைத்தான் பெருமானார் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதை விட சிறந்த உயர்ந்த வார்த்தைகள் கிடையாது அதனால் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் வெற்றி நிச்சயம் என்பதை சகாபாக்கள் உணர்ந்திருந்தார்கள் கேட்டார்கள் அதனால் இஸ்முல் ஆலம் என்று சொல்லுகிறார்கள் பெருமானார் அதை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் அதற்கு பிறகு பெருமானார் வெளியே வருகிறார்கள் அணிகளை சரி செய்கிறார்கள் போர்க்களம் ஓடுகிறது போர்க்களம் யுத்தகலம் நடக்கப்பெறுகிறது யுத்தகலத்திலே பெருமானார் சல்லல்லாஹு அலைவ செல்லம் சொன்னதற்கு அந்த சகாபாக்கள் வேங்கிகளாக வீரர்களாக பாய்ந்து சென்றார்கள் பல பேர்களை வென்றார்கள் எழுபது பேர்களை கொலை செய்கிறார்கள் எழுபது பேர்களை சிறைபிடிக்கிறார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் அல்லா ஜல்ல ஷானகுத்தாலாவிடத்திலே பெருமானார் செல்லல்லாஹு அலைவர் செல்லும் போர்க்களம் முடிந்தவுடன் எல்லா சகாபாக்களும் எல்லா சகாபாக்களும் ஆனந்த கழிப்பிலே இருக்கிற பொழுது ஆனந்த கழிப்பிலே இருக்கிற பொழுது அண்ணல் பெருமானார் சஜிதாவிலே விடுகிறார்கள் அழுகிறார்கள் யா அல்லா தீனை பாதுகாத்தா யா அல்லா கியாமத்து நாள் வரை அந்த தீனை பாதுகாத்து விடு நாயனே என்று பெருமானார் செல்லல்லாஹு அலைவர் செல்லும் அன்றைக்கும் ஆனந்த கழிப்பில்லை பெருமானாருக்கு யா அல்லா என்னுடைய வாக்கை காப்பாற்றிய நாயனே என் மார்க்கத்தை காப்பாற்றிய நாயனே கிராமத்து நாள் வரை என் மார்க்கத்தை காப்பாற்றி விடு என்று பெருமானார் செல்லல்லாக அலைவு செல்லும் துவா செய்கிறார்கள் எழுபது கைதிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இங்கு எழுபது பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த செய்தி மக்காவாசிகளுக்கு செல்கிறது மக்காவாசிகளுக்கு செல்கிற பொழுது மக்காவாசிகள் எல்லாம் கொந்தளித்து எழுகிறார்கள் கொந்தளித்து எழுகிறார்கள் நமக்கு தோல்வியா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான நேர்ச்சிகளை செய்கிறார்கள் ஆசிம் அலி அல்லாஹு தாலாவை பற்றி ஆசிம் யாரை கொலை செய்கிறார்களோ அவர்களுடைய மகள் நேர்ச்சி செய்கிறார் ஆசிம் ஆசிமினுடைய என் தந்தையை கொன்ற அந்த ஆசிமின் மண்டை ஓட்டில் நான் மது அருந்துவேன் ஆசிமை கொன்று மண்டை ஓட்டிலே நான் மது அருந்துவேன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான நேர்ச்சிகளை செய்கிறார்கள் எனக்கு வரக்கூடிய லாபத்திலே ஒரு பங்கை இஸ்லாத்தை ஒழிப்பதற்காக நான் ஒதுக்குவேன் இன்றைக்கு வரைக்கும் நடக்கிறது பண்ணவர்கள் இதையெல்லாம் ஒழிப்பதற்காக ஒரு துவா செய்தார்கள் ஒவ்வொரு நாளும் பெருமானார் சொல்லுவார்கள் யாழ்லா என்னுடைய உம்மத்தை நீ பாதுகாப்பாயாக அல்லாஹும் என்னுடைய இந்த உம்மத்தை பாதுகாப்பாயாக பெருமானார் இறக்கிற வரை வஃபாத்தாகிற வரை இந்த துவாவை பெருமானார் செய்தார்கள் நாமும் இந்த துவாவை செய்தால் இந்த சமுதாயத்தை அல்லாஹ் பல தீங்குகளில் இருந்து பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி செல்லத்திற்கு நெருக்கமான ஒரு கைதி அப்துல் உசா உமர் அலி அல்லாஹு சொல்லிட்டு போறாங்க நீ செஞ்ச சேட்டை கொஞ்சம் நெஞ்சம் இல்ல எத்தனை வேர்களை நீ வதைத்திருக்கிறாய் நாயகா உன்னை கொல்லத்தான் சொல்லுவாங்க அப்ப முந்திக்கிட்டு நான் தான் உன்னை கொள்ற பொறுப்பை ஏத்துக்குவேன் உமர் அலி சொல்றாங்க நாயகத்திலையும் போய் சொன்னாங்களா நாயகமே அந்த அப்துல் உசாவை நம்மள்கிட்ட விட்டுருங்க வேற யார்ட்டையும் கொடுக்காத ஏன்னா கொஞ்சம் நெஞ்ச பாடுபடுத்தின ஆள் இல்ல ஆனால் அப்துல் உசா தைரியமாக கையை வீசிக்கொண்டு போயிட்டு வரேன் உமர்ட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாரு பெருமானார் உன்னை விட்டு விட்டார்களா ஆம் விட்டு விட்டார்கள் நாயகத்திட்ட போய் நாயகமே இவ்வளவு கொடுமை செஞ்ச ஆள எதுக்குமே இல்லாமல் விட்டு விட்டீர்களே இது என்ன நியாயம் நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் சொன்னார்கள் எனக்கு நாலு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு சொன்னாரு அதனால விட்டுட்டேன் எவ்வளவு பெருந்தன்மை கொண்டவர்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலைவசலம் எனக்கு நானே பொம்பளை புள்ள இருக்கு நான் தான் அவர்களை கரை சேர்க்கணும் என்று சொன்னார் அதனால விட்டுட்டேன் உமரே நீங்களும் விட்டுருங்க உமரே என்று பெருமானார் செல்லல்லா அலைவசலம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னார் எந்த அளவிற்கு கைதிகளோடும் அன்பாக நடந்தார்கள் குமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலைவசலம் இன்றைக்கு சமுதாயம் அந்த கைதிகளோடு இன்றைக்கு அரசு எப்படி நடக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த அரசிலே அந்த அரசிலே பெருமானார் செல்லல்லாஹு செல்லத்தினுடைய சிறிய தந்தை அப்பாஸ் கைதியாக பிடித்து கட்டப்பட்டிருக்கிறார் அவர் அனத்த அனத்த பெருமானார் தூக்கவில்லை கைது கட்டப்பட்டிருக்கிறார் கைதிகளை வதை செய்ய வேண்டும் என்ற காலத்தில் இன்றைக்கு நிர்வாணமாக்கப்பட்டு வதை செய்கிற இந்த காலத்தில் அப்பாஸ் நடிகல்லா அனத்துகிற சத்தத்தை கேட்டு பெருமானார் உறங்கவில்லை ஒரு கைதி உறங்கவில்லை நானும் உறங்கவில்லை ஒரு கைதி உறங்கவில்லை நானும் உறங்கவில்லை என்றிருந்தார்களே அந்த நிலை இன்றைக்கு உண்டா எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் பதில் பொருட்களும் நிறைய பாடங்களை கொடுக்கும் கடைசியிலே மதினாவிற்கு வந்து பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வெற்றி எல்லாம் முடித்ததற்கு பிறகு மதினாவிலே வந்து பெருமானார் சொன்னார்கள் பதில் போராளிகள் இருக்கிறார்களே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த வெகுமதி என்ன தெரியுமா இனி எவ்வளவு பாவம் வேண்டாலும் செஞ்சுக்கலாம் என்ன செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான் அதனால பாவம் செஞ்சுக்கலாம் எல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டா மாஷா அல்ல பள்ளிவாசல இருந்து வெளியே போகும் போதே வீட்டுக்கெல்லாம் போக மாட்டான் எந்தெந்த எல்லாம் போகணுமோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு நமக்கு ஒரு உத்தரவாதம் கிடைச்சிருச்சு காரணம் பதிலிலே அவர்கள் பரிசுத்தம் பெற்று விட்டார்கள் அதனால் அவர்கள் பாவம் செய்வதற்கான வழியே கிடையாது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அபிபல்தா ராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் பெருமானார் பிடித்து நிறுத்துகிறார்கள் அலிரலி எல்லாம் அழைத்துக் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் உமர் அலி அல்லாஹுத்தாலா நாயகமே அனுமதி கொடுங்கள் இவரின் தலையை எடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள் பெருமானார் சொன்னார்களே இவர் பதிலில் கலந்து கொண்டவர் இவரை அல்லாஹ் மன்னித்து விட்டான் விட்டு விடுங்கள் பதிலிலே கலந்து கொண்டவர்கள் பெருமானார் ஜிப்ராஹில் அலி இஸ்லாம் இடத்திலே கேட்டார்களாம் சகாபாக்கள் சிறந்தவர்கள் பதிலிலே கலந்து கொண்டவர்கள் ஜிவராயிலே ஆனால் மலக்குமார்களிலே யார் சிறந்தவர்கள் என்று கேட்கிற பொழுது பதிலிலே எந்த மலக்குகள் கலந்து கொண்டார்களோ அவர்கள்தான் மற்ற மலக்கை விட சிறந்தவர்கள் எத்தனை லட்சம் கோடி மலக்குகள் இருக்கிறார்களோ அத்தனை மலக்குகளிலும் சிறந்தவர் யார் என்றால் யார் பதிலிலே கலந்து கொண்டாரோ அந்த மலக்கு தான் சிறந்தவர் என்று பெருமானார் செல்லல்லாக அழிவு செல்லம் என்னவர்களுக்கு அழகி செல்லாம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இந்த பதில் போர்க்களம் நிறைய பாடங்களை கொடுக்கும் உளவுத்துறை என்பது பதிலிலிருந்து தான் துவக்கம் பெறுகிறது உளவுத்துறை என்பது இரண்டு பக்கமுமே உளவாளிகள் இருந்தார்கள் ஆனால் இந்த உளவாளிகளுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் உண்மையில் சத்தியத்தில் இருந்த காரணத்தினால் அதே நேரத்திலே எதிரி உளவாளிகள் இருக்கிறார்களே இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிய உளவாளிகள் அன்றோடு இறக்கவில்லை மாறாக உற்பத்தி தான் அதிகமானது பதிலிலே கொண்டவர்களை நாம் பழிவாங்கியே தீர வேண்டும் என்று உளவாளிகள் அதிகமானார்கள் இஸ்லாத்திற்கு தொல்லைகள் அதிகமானது அன்றிலிருந்து இன்று வரை இருக்கிறது அதற்கு ஒரே வழி உளவாளிகளுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பதற்கு ஒரே வழி அல்லாஹும் தீனனா அல்லாஹும் உம்மத்தனா மின் ஹாதிஹி யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை இந்த பித்தனாவில் இருந்து நீ பாதுகாப்பாயாக என்று துவா கேட்பதுதான் இதற்கு ஒரே வழி பெருமானார் கற்றுக் கொடுத்த வழி அந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து சிறக்கு வல்லோ நல்லா வாய்ப்புகள் நல்குவானாக வாகுர் தாவா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் இப்பொழுது யாசின் ஓதி துவா செய்யப்படும்